ஒவ்விய பாகத்திரை வரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செம்பியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே ஓவியம் தீர்த்தென்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்தே ஓவிய காலனின் மேல் வரும்போது வெளி நிற்கவே